திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவிழிமிழலை திருச்சிற்றம்பலம் புள்ளி தோலாடை பொன்பது நாகம் பூசுசாந்தம் பொடி நீர் கொள்ளி திவிளகு கூலிகள் கூட்டம் காளிகை குடச்சே கோத்துடையோன் அல்ல கரமை அகடவாமதியம் ஏக்கமொட்டாழைக்க வெள்ளலானை வெள்ளை கொம்பீனோ விரிபொழில் வீழி மிழலையானவினை கெடுமே இசைந்த வாரடியா இடுதுவல்வானோர் இழகு சந்தன திளங் கமல பசும் பொன்பாசிகை மேற் பரப்புவாய் கரப்பாய் பக்தி செய்யாதவர் பகல் அசும்புபாய் கழனி எலர்க என் மூதலோடருத்தறிந்தேடத்தவான் சும்மை விசும்பு தோற்பன போல் விம்மிய வீழி விழலையான் விழலையானெனவினை கெடுமே நிறுத்தனாரங்கன் நான் மறையன் நீலமார்மிடற்றன் நேற்றே கண் ஒரு தன்மற்றெல்லாம் உயிர் கேட்கும் உயிராய் உளநிலன் கேடிலே உமை கோ திறத்தமாய் ஆடு நீர் பொய்கை சிறியவர் அறிவினின் மேய்க்க விருத்தரையடி வீழ்ந்திடம் புகும் வீழி விழலையானென விடை கெடுமே தாங்கரும் கால தவிர வந்திருவர் தம்மொடும் கூடினார் அங்கம் பாங்கினால் தரித்து பண்டு போலெல்ல பண்டிய கண்ணுதர் பரமர் தெங்கள் பொங்கமுக தெங்கிலங்கோடிமா செண்பகம் வண்பல இலோப்பை வேங்கை பூமகிழால் வெயில் பூகாவீழி மிழலையானவினை கெடுமே கூசுமாமயான கோயில் வாயிற்கண் கொடவையேற்றனசில பூதம் பூசுமாசாந்தோ பூதிமெல்லோதி பாதினர் பொங்கர வரையோ வாசமாம் புன்னை மௌவல் செங்கழு நீர் மலரணைந்தெழுந்தவான் தென்றல் வீசுமாம் போழில் தேன் துவலை சேர்வீழி மிழலையான் எனவினை கெடுமே மாதர் பாதியோர்மாதர் மாலுமோர்பாகர் பங்கய பகலர் ஆதியாய் நடுவாய் அந்தமாய் நின்ற அடிகளமரர்கள் கமரர் போது சேர் சென் பொன்னே பூரூரவா பூமகன் அனைய வேதியர் வேத தொலியராவீழி விழலையான் எனவினை கெடுமே கந்தவம் பேரிய சலந்தரனூடலன் தடிந்த சகரமேன கருளன் அன்றறி வழிபட்டீழிச்சிய விமான திரையவன் பிரயணி சடையன் நின்ற நாட்காலை இருந்த நாள் மாலை கிடந்த மண்மேல்வர் கலியை வென்ற வேதியர்கள் விழாவராவீழி விழலையான வினை கெடுமே கடுந்த வாழரகன் என்றேடுத்த கரமுரம் சீர நேரே தலர அடர்த்ததோர் வீரலால் அஞ்செழு தூரைக்க அருளினன் தடமிகு நெடுவாள் படித்த நான் மறை கேட்டிருந்த பைங்கிளிகள் பதங்களை யோத பாட்டிருந்த விடை குலம்பயிற்றோ விரிபொழில் வீழி மிழலையானவினை கெடுமே அளவிடலூற்ற அயனொடு மாலும் அண்டமண் கெண்டேயும் காண முளையெறிய மூர்த்தியை தீர்த்த முக்கணம் முதல்வனை மூத்தை தளைய கமல தவிஷின் மேலன்னம் தன்னிளம் பேடையோடும் புல்கி விளை கதீர்கபரி வீச வீற்றிரோக்கும் மிழலையான நவினை கெடுமே கஞ்சி போதூடையார் கையில் கோஷார கலதிகள் கடூரை வீட்டு அஞ்சி தெவிரிய எழுந்த நஞ்சதனை உண்டமரர்கமூதருளே இன்றி கேதலி கனிவிழகமூகின் குலையொடும் பழம்பிழ தெங்கின் மிஞ்சுக்கே மஞ்சூம் சேர்பொழில் வீழி மிழலையானவினை கெடுமே வேந்தர் வந்தீரைஞ்ச வேதியர் வீழி மிழலையுள் விண்ணீழி விமானத்து எய்ததன் ஈசனை எம் பெருமானை தொய்த நீர் தோணி புறத்துறை மறையோன் தூமொழி ஞான வாய்ந்த பாமாலை வாய்ந்த வில்வாரை வானவர் வழிபடுவாரே சுவாமி வீதி அழகர் அம்பாள் அழகுமுலை அம்மை திருச்சிற்றம்பலம்